ஆமம் அந்த ஆமங்களை பெருமான் ஐந்து திருமுகங்களினாலே செய்து கொடுத்தான் ஆதலால் அவனை அடைவதற்குரிய ஆகமம் வேறு அவன் வேறல்ல ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பா அன்னிப்பான்னா இந்த உயிருக்கு நெருக்கமா இருப்பான இங்கேயே இருப்பான உயிரோடவே இருப்பான அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படிங்களா ஏ சாமி அப்படி இருக்கிற ஆண்டவன் ஒருவனா பலரா அப்படின்னாரு ஒருவன் ஒருவனாகவும் இருப்பான் பலராகவும் இருப்பான் அதுதான் சார் எங்களுக்கு பிடிக்கல உங்க சித்தாந்தம் ரெண்டுல ஒன்று சொல்லுங்க ஒருவன் சொல்லுங்க அல்லது பலர்னு சொல்லுங்க ஒருவனாகவும் இருப்பான் பலராகவும் இருப்பான் என்ன சுத்துத ஒரு சுத்தலும் இல்லட ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒன்றைய குலம் ஒருவனே தேவனும் ஆக இறைவன் ஒருவன் தான் ஆனா ஒவ்வொரு ஆன்மாவுடைய நெஞ்சிலும் இருக்கிறான் பாருங்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அம்மா அம்மா படிக்கும் போதும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க மனோகரன் ஐசா ஐயா ரெட்டியாரையா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அமெரிக்காவில் ஒரு ஆளு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க அப்போ ஒவ்வொருத்த உள்ளத்திலையும் இருக்கும்போது அநேகன் அப்போ இறைவன் ஒருவன் தான் அவன் பார்க்கும் எங்கும் நீக்கமர் நிறைந்திருக்கிறான் அதுபோல உமை எல்லா ஆன்மாக்களுடைய உள்ளத்திலும் நீங்காது இமைப்பொழுதும் அவர்களுடைய நெஞ்சில் நீங்காது இருக்கிறான் ஆதலால் ஒருவனாக இருக்கின்றவன் எல்லாருடைய ஆன்மாக்கள் இருக்கின்ற காரணத்தினாலே பலராகவும் இருக்கிறான் காந்திரிகள் ஒருவர் தான் ஆனால் அவருடைய செயற்கரிய செயல் போன்றவற்றை எல்லாம் நினைச்சிருக்கிற எல்லா ஆன்மாக்கள் உள்ளத்திலும் காந்திரிகள் இருக்கிற அதே மறந்துட்டு இப்போ இனிமே வர சமுதாயம் காந்திரிகள் ஐசி அவர் யாருங்க கேட்கும் பூட்டுது இப்ப அந்த பழையவங்களெல்லாம் யார் பாராட்டுறா நம்ம இவர் நாமக்கல் கவிஞர் ஒரு பாட்டு பாடினார் அந்த பாட்டெல்லாம் கூட வானொலியில கூட வைக்க மாட்டேங்கிறானே வானொலி கூட வைக்க மாட்டேங்கிறானே டிமுகுமா டிங்கு டிங்கு டியாலோ இதைத்தான் வைக்கிறேன் மா கூப்பயல் போகணுமா அந்த பாட்டு என்னைக்காவது நினைக்க கூடாதா அந்த பாட்டு நான் அனிமோ கேட்டே மனாச்சு நான் அந்த வானொலியில் கேட்டு எனக்கு நெற்றான பாட்டு அது அருமையான பாட்டு நந்தமான தேசியர் பாடியிருக்காரு நல்ல சமயமடா இதை நழுவ விடுவாயோ ஒடிச்சே அனுபவம் முருகா முருகா அது போல ஒவ்வொருவர் தான் அவர் செய்த அந்த பல அருமையான செயலினாலே எல்லாரும் அது போல அவரையும் காக்கின்ற என்ன எத்தனையோ காந்திக்கு காந்திக்கெல்லாம் தலைவனா இருக்கிற பெருமான் ஒருவன் தான் ஆனா எல்லா ஆன்மாக்கள் உள்ளத்திலும் இருப்பதனால அநேகன் சொல்றோம் அவ்வளவுதான் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்கிறோம் அப்ப ஏகன்கிறது அவன் ஒருவனாக இருப்பது தன்னிலையில ஆனா எல்லா உயிரிலும் இருப்பதனால அநேகன் அநேகன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை ஏன் அநேகன் அப்போ எல்லா உயிரத்திலும் ஏன் இருக்கிறான் இறைவன் எங்கும் தங்கி இருக்கிறதுனால அப்போ அவன் ஒருவன் தான் எல்லா ஆன்மாக்கள் உள்ளத்தில் இருப்பதனால அநேகனா இருக்கிறான் இதைத்தான் நம்முடைய பதினாலு சாத்திரங்களிலே இந்த திருவுண்டியார் நம்முடைய நம்முடைய திருவாசகத்தில் இருக்கிற திருவுண்டியாரை பார்த்துத்தான் பதினான்கு சாத்திரத்துல திருவுண்டியார்னு ஒரு சாத்திரம் தொட்டி வைச்சார் அவர் பார்த்தார் இந்த ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கிறத வாங்கினார் சின்ன பிள்ளைகள் பொடுசு எல்லாம் எட்டு வயசு ஒன்பது வயசு எட்டு வயசு ஒன்பது வயசு இருக்கிற பிள்ளைங்களை பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஏண்டி நம்ம ஆண்டவன் ஒருத்தனா பலராடி அப்படின்னாரு அவன் தன்னந்தனியில ஒருத்தன் தாண்டி எல்லா உயிரினத்திலும் இருக்கிறதுனால அநேகன் பலரா இருப்பாண்டினார் பாடுடி அப்படின்னாரு ஏகனும் ஆகி அநேகனும் ஆனவன் நாதனும் ஆனான் என்று உந்தி பெற நம்மையே ஆண்டதென்று உந்தி பெற பதினாறு சாத்திரத்தில் இது ஒரு சாத்திரம் திருவுந்தியர் அதான் முதல் நூல் எப்படி வாங்கியிருக்கு பார்த்தீங்களா ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க திருவாசகம் சிந்தான் சாத்திரம் ஏகனும் ஆகி அநேகனும் ஆனவன் நாதனும் ஆனான் என்று உந்தி பெற அவன் என்னதை நமக்கு செய்யறான் நீ உன்னுடி நம்மையே ஆண்டான் என்று உந்தி பெற நம்ம மேல வந்தாண்டி விளையாட்ட வச்சு பண்ணான் சித்தாந்த சாத்திரத்தை விளையாட்ட வச்சாங்க போர் அடிக்காதுன்னு அர்த்தம் அடிச்சா எங்களால் அடிக்குமே தவிர நூல் வந்து நல்லா தான் இருக்கு ஏகன் அநேகன் இறைவன் அறிவாழ்க அவன் இந்த ஆன்மாக்குடைய வேகத்தை தடுக்கிறான் என்ன வேகம் சரி நீ வச்சு நேரம் ஆச்சு நாலு காலையில் எந்திரிச்சு போகணும் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அங்கே போகணும் இல்லை சைக்கிளில் போகணும் ஸ்கூட்டரில் போகணுமா என்று பறக்கிறான் எதுக்கு இந்த பாலா போன வயிற்றுக்கு இதுக்கே போட்டுட்டு இருந்தா என்ன என்னடா ஆகிறது திருவ திருமுறை சொன்னார் உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே அந்த பக்கமே போலே உடம்பை வளர்த்து அதோ அப்படின்ட்டான் அடாடா அடுத்த தொடருக்கே போலியே உயிர் வளர்க்கவே போலியப்பா அதனால என்ன செய்யணும்னாரு இந்த பிறவியை நாம் பிறந்தது எதற்கு அந்த உயிரை வளர்ப்பதற்கு தான் அந்த உயிரை வளர்ப்பதை விட்டே விட்டு வெறும் உடம்பையே வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்குரிய வேகம் பறக்கிறோம் ரெக்கையை கட்டி பறக்கிறோம் அத பெருமான் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவல்கே அந்த வேகத்தை அப்படியே பிரேக் பண்ணுவானா இழுத்து பிடிப்பானா ஏண்டா மக்கு பயில வெறும் உடம்புக்காகவே அலைஞ்சிட்டு கிடக்குறியே இந்த ஆன்மா கரையறதுக்கு ஒன்றும் கரைய வடிதே இல்லையே ஏண்டா அந்த பறக்கிற என்று சொல்லி இந்த வேகம் கெடுத்து இந்த பிறவியிலேயே அலைவில்லையான அந்த வேகத்தை கெடுத்து இந்த அருளை பெறுவதற்கு ஆண்ட வேந்தன் ஏ இதே மணிவாச பெருமானுக்கு பணம் எடுத்துட்டு வந்த பெருமானுக்கு இவர் உண்மையா குதிரை தான் வாங்க வந்தவர் அவர் பாட்டுக்கு வந்தார் குதிரை வாங்கிட்டு போயிருக்க வேண்டியதானே இந்த வேகத்தை எப்படி கெடுத்தார் எப்படி கெடுத்தார் பெருமான் செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி இதெல்லாம் காட்டி ஏப்பா உன் ஆன்மா கரையற வேணாமா மாண்புமிகு அமைச்சராயிருந்தா கரையேறிடலாமாடா பேப்பர்ல வரும்டா உன்னை பத்தி அது நீ பதவி இருக்கிற வரைக்கும் பதவி போச்சு அந்த பக்கம் திரும்ப மாட்டான் இந்த வேகத்துல என்னடா இருக்குது அதனால இந்த எடுத்துட்டு வந்த பொருளை அருளா மாத்து என்று குருநாதன் சொன்னான் ஆதலால் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்கே அப்ப இந்த வேகம் இந்த உடம்பை வளர்க்கிற வேகமாகிய பிறப்பை கெடுத்துட்டா என்னன்னது பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வாழ்க இந்த பிறவிங்கிறது நீங்க எடுப்பா பிறப்பு அறுக்கும் பிஞ்சகன் பிஞ்சகன் பிஞ்சகன் என்ன கேட்டா அழகான அந்த தலைக்கோலம் தலைக்கோலம்னா நமக்கெல்லாம் தலை இருக்குன்னா தலை ஒன்று சிலது இருக்கு இல்லைங்களா அது கருத்ததெல்லாம் போய் வெளுத்ததெல்லாம் ஆகி போச்சு அப்படி இருக்கு ஆனா அவனுக்கு நீண்ட தடை அதுல கங்கை அதுல ஒரு பிறை அதுக்கு மேல பின்னாலெல்லாம் பாம்பு இதுல அன்பர்கள் அவங்கவுங்களும் வழிபாடு செய்கின்ற பொழுது கொண்டை மலர் கிடைச்சவங்க கொண்டை மலர் போட்டான் சாதாரண தலை கிடைச்சவன் தலை போட்டான் மற்ற எருக்கத்தம்பு கிடைச்சது எருக்கம்பு போட்டான் அதெல்லாம் தலையில் இருந்து கொண்டு தலையே ஒரு பெரிய அலங்காரமா இருக்கான் பெரிய சடை கங்கை பிறை அப்புறம் பாம்பு இந்த பூக்கள் இவையெல்லாம் இந்த பார்த்தோம்னா பெருமான் சடை பார்க்க இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் எப்பவும் பார்க்கலாமா பிஞ்சகன் பிஞ்சகன் தலைக்கோலம் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வாழ்க சாமி இவ்வளவு செய்யற ஆளை இல்லை இல்லைன்னு தானல இந்த ஆளுநர் ஆமா அவன் உள்ளத்துல அவன் இல்லை போடான்னார் புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க அவனை அண்டாமல் புறத்தே போனான்னு வச்சுக்க போற ராஜா அதான் வழி அப்படியே போன்றுவான் இன்னும் ஏழு ஜென்மம் இல்ல இன்னும் எழுபது ஜென்மம் ஆனாலும் கரையேற மாட்டா போ போ உன்னை யார் தடுக்கிறது என்ன இப்படி அவனை விட்டு புறமே செல்லுகின்றவர்களுக்கு அவனும் புறம்பா இருப்பானா ஆமா ஒரு பாட்டு கூட பின்னால் இருக்கு நம்பனவர்களுக்கு நடராஜா நம்பாதவருக்கு யமராஜா ஆமா ஆமா நம்பனவனுக்கு நடராஜா நம்பாதவனுக்கு யமராஜான்ட்டான் போற போகல அது மாதிரி புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்லுக அவன் இல்லை இல்லைன்னு போனவனு சரதான் விடுறான்றாரு போயிட்டு வருவான்டா இப்ப என்ன அவசரம் போற போட்டு போட்டும் அப்படிப்பட்ட அவனுக்கு இவனும் சேயோன் ரொம்ப தொலைவிலேயே இருப்பானான் புறத்தார்க்கு உண்டன் பூங்கடல்கள் வெல்க இங்க திருவண்ணாமல் இருக்கிற நம்முடைய அப்பர் உழவார திருப்பணி கூட்டத்தினர் இவங்களுக்கு கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க இப்படி யார் கரத்தை குவித்து நெஞ்சுக்கு நேரம் வணங்குறாரோ அவருடைய உள்ளத்துல மகிழ்ச்சியே தருவான் மகிழ்ச்சியே தருவான் கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க ஐயா தன்னை மறந்து அந்த கோபுரத்தை பார்த்த மாத்துல அண்ணாமலையார் அண்ணாமலை புராணே அண்ணாமலை சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க இது மாதிரி தலைமையில இப்படி வச்சு சிறத்தை தலையில வச்சு இப்படி குவித்தொருளுக்கு அவருடைய ஓங்குவிப்பான்னார் சார் ஒரு பத்து வருஷம் இருந்தது பாருங்க மனுஷன் பாருங்க முன்னேறினார் முன்னேறினார் சாதாரண குடிசையில் இருந்தார் சார் இன்னைக்கு அவர் வீடு வீடு மட்டும் பல கோடி ரூபா போடும் கையில் தனியாக கேஷ் நகை போக்குவரத்து அடாடா டாட்டா பிர்லா கேட்டான் சார் அப்படி சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே அப்படி செய்வானா கரங்கு அப்ப எப்படி ரெண்டு விதமா வணங்கணும் ஒரு விதமா இப்படியும் வணங்கணும் இன்னொரு விதத்துல தன்னை மறந்து இப்படியும் வணங்கணும் அப்பர் சுவாமியுடைய தோற்றத்தை சேக்கிடார் கூட்டத்தில் சொன்னார் அப்பர் சுவாமி எப்படி சுவாமி இருப்பார் கையும் தலை மீசை பூனை எஞ்சலியன கண்ணும் பொழி மழை ஒழியாதே பெய்யும் தகையன அப்பர் பெருமாவுடைய கை எங்க இருக்குமா கையும் தலை மீசை பூனை அஞ்சலியன இப்படியே குழுவி வழங்குவாராம் சிறங்குவிவார் ஓம்புவிக்கும் சீரோன் கடல் அவன் யாருடானாரு உனக்கு எனக்கு மட்டுமல்ல அமெரிக்க நாடு இந்த நாட்டுமல்ல இன்னைக்கு நான் இருபதாம் நூற்றாண்டுக்கு மட்டுமல்ல என்னைக்கு அவன் தாண்டி நமக்கு தலைவன் அதனால அவங்க என்னன்னு பேரு ஈசன் ஈசன் அடி போற்றி எந்த அடி போ எந்த எங்க அப்பா ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி தேசன்னா எல்லா தேங்கள் இருப்போன்னு ஒரு பொருள் இன்னொரு தேசன்னா தேஜஸ் ஒளி ஒளிமயமாக இருப்பான் ஒளிமயமா இருக்கு ஒளி வளர் உள்ளத்து ஒளி வளர் விளக்கே திருவிசிப்பா ஒளி வளர் விளக்கே உழப்பில ஒன்றே உணர்வு சூழ் கடந்தது ஒரு உணர்வே அதனால ஒளிமயமா இருக்கு அந்த மாதிரிலாம் முன்ன சொன்னதுதான் பின்னால வந்த நம்ம பேர் அருட்பெருஞ்சோதின்னு அந்த ஒளி எப்படி இருக்கும்னாரு ஜோதி எப்படிப்பட்ட பெருஞ்சோதி அது எதனால வந்தது அருட்பெருஞ்சோதி என்றெல்லாம் அடிமொழி கொடுத்த அதனால ஒளிமயமாக பெருமான் இருப்பான்ங்கிறது பழைய உபகாரத்துக்கு முன்னே சொன்ன ஆகவே இங்க தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம் நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி நேயம் இந்த ஆன்மாவன் மீது அன்பு செலுத்த செலுத்த நேயம்னு அன்பு செலுத்த செலுத்த அவன் இங்கேயே தங்கி விடுறானா தங்கி விடுறானா அப்புறம் சுவாமிகள் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் நீ நினைச்சிட்டின்னா அந்த கோயில் இருக்கிற விட இந்த கோயில் இருப்பான்டா இந்த கோயில் இருப்பான்டா அப்படியா சாமி ஆமாப்பா எனவே நேயத்தே நின்ற அன்பினால நீ வழிபாடு செய்ய செய்ய இங்க நின்றுடுவான் நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி நிமலன் நிமலன் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ ஐயா நான் வந்து இந்த ஆணவம் கண்ணும் மாயெல்லாம் உடையவனா இருக்கிறேன் ஏன் நெஞ்சத்துல அவன் ஆண்டவன் தானே அவனுக்கு இந்த மலம் பற்றுமானார் மக்கு பயல இந்த மலம் ஒன்ன பற்றுமே தவிர அவனை பற்றாதுடா நிமலன் அவன் என்னைக்கும் மலம் இல்லாதவன் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் தொல்காப்பியம் தமிழன் என்னைக்கும் நல்ல கடவுள் பற்றோட தான் இருந்தான் இருந்ததா தான் வரலாறு இருக்கு சாமி நாங்க படிச்ச நிமலன நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி ஏ இந்த ஆன்மாக்கள் உயிர்னு சொன்ன அதுக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய அறுவை சிகிச்சை மேஜரா பண்ணணும் ஆமா மைனர் ஆபரேஷன் மேஜர் ஆபரேஷன் பண்ணார் எது என்ன இந்த ஆன்மா பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து இறக்குது பாருனார் இது எங்க சாமி எந்த டாக்டர்கிட்ட போனா அப்படின்னாரு எந்த டாக்டர்கிட்ட போகலாம் அப்பாலோ அட அப்பால தொப்பாலோ இதெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது அமெரிக்காவில் பின் எங்க போனா சாமி இந்த பிறப்பினை அறுத்து அறுவை சிகிச்சை பண்றாள்னாரு நான் சொல்ற ஒரு ஆள் இருக்கிறேன் மன்னன் அது யாரான மாயப்பிறப் அப்படி படிக்கணும் அந்த படியெல்லாம் பிறப்பருக்கும் பாருங்க சார் இந்த மாதிரி பிறந்து பிறந்து அந்த ஆன்மா உழண்டுதே அந்த மனுஷன் கை வச்சா இருப்பாருங்க அன்னைக்கே பெருவி நீங்க போச்சு பெருவி நீங்க போச்சு முன்னுதாரணம் உண்டுங்களா எங்க ஆள் கேட்பான் எனக்கு கல்லூரி பையன்ல இல்ல மீசமலைச்ச பையன் அதனால முன்னுதானம் உண்டு ஐயா உண்டுடா ஒரு அம்மா காரைக்காலமையார் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கணுங்க என்ன அவர் பிறகு மீண்டும் உண்டா இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் அப்ப பிறப்பை அறுக்கணும்னா ஒரே ஒரு டாக்டர் ஆண்டவன் அண்ணாமலையான் தான் சார் அவர்கிட்ட போன அறுவை சிகிச்சை நல்ல சக்சஸ் ஆயிடுமார் மண்ணு போட மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி அவன் தாண்டா எக்ஸ்பெக்ட் அறுவை சிகிச்சை போனோம்னா வேற எங்கேயும் போவாத அங்க போ மண்ணு அப்படி படிக்கணும் அந்த இதெல்லாம் அப்பதான் சொல்லிய பாட்டின் பொருணந்து சொன்னதாகும் எல்லா வரையும் மாய மன்னன் என்ன நடிப்போட்டு அப்படிங்கிறது ஏன் அப்படி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி அவர் எங்க சாமி இருக்காரு எனக்கு ஆண்ட இடம் திருப்பெருந்துரைப்பான் அதான் திருப்பெருந்துரை எப்படி தெரியுமா சீரார் பெருந்து என்னென்ன சிறப்பு உலகத்துல வேணுமோ அத்தனை சிறப்பும் பொருந்தியது எங்களுடைய திருப்பெருந்துரை சீரார் பெருந்துரையினும் தேவனடி போற்றி அப்போ நம்ம இந்த துன்பத்தை நீக்கி இன்பத்தை பெறணும்னா அவங்ககிட்ட தான் போவோம் ஆமா அந்த இன்பம் எப்படி சாமி இருக்கும் ஆறாத இன்பம் ஆறாத இன்பம் சின்னரானா இருக்குது பெரிய ரானா போட்டுட்டா சூடு ஆறலன்னு அர்த்தம் பாழா போன தமிழை நல்லா படிச்சு உழைக்கணும் இப்ப எந்த ராணா போடுறதுன்னு கேக்குது யாரு எம்ஏவே முருகா முருகா மன்னிக்கணும் ஏன் அப்படி போட்டு பள்ளிகள்லாம் கல்லூரிகள்லாம் எந்த ராணா போடுறது அது எது வேணாலும் போடு போடலாமா போடலாமா இலக்கணம் வேணாமா ஆறாதன்னு வல்லினம் போட்டுட்டோம்னா ஆறாதன்னு இன்னும் ஆறலடா தொடாதே காப்பி கொஞ்ச நேரம் பொருள்னு அர்த்தம் அது ஆறாது இது ஆறாத இன்பம் உன்ன உன்ன உன்ன தெவிட்டாதது இது தெவிட்டாதன்னு அர்த்தம் அந்த ராணா போட்டா ஆறுலன்னு அர்த்தம் தமிழ் அல்லவா தமிழ் அல்லவா அதுதான் பாழா போன இலக்கணம் தெரியணுங்கிறது வேண்டாங்கிறான் இதெல்லாம் மாக்கள் தமிழா வந்துச்சு நின்றுச்சு நடந்துச்சு இதான் மக்கள் தமிழ் அவன் தலை எருக்க ஒட்டி தான் போடணும் இப்போ நின்றது நடந்தது வந்ததுன்னு அதெல்லாம் மாக்கள் தமிழ இத மக்கள் தமிழ என்னதான் கண்டான் இவ்வளோ மகாபாவிகள் மொழியும் கெடுத்து இனத்தையும் கெடுத்து தண்ணியும் கெடுத்து நாட்டையும் கெடுத்து சிவ சிவ நாங்கெல்லாம் சீக்கிரம் எங்களை ஆன்மா இறந்தா தேவலாம் நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து காண்பது பகிட்ட மொழிக்கு இலக்கணம் இல்லாம என்ன பண்ணி தொலைப்ப மக்கு பேரோட இப்ப திருவண்ணாமலை போனோம்னா இங்க இருந்து எப்படி சார் போறதுன்னா இங்க இருந்து போலூர் போய் வந்து அதுல இருந்து போய் போனா போலாம்னா ஏன் எப்படி போனா என்னன்னா போயேன் இந்த காட்டு சுடுகாட்டு வழியா போ பண்ணி வச்சு கொளுத்தும் ஒரு ஊருக்கு போறதா ஒரு நெறி வேணும்ல அது போல ஒரு மொழி வளரணும்னு ஒரு நெறி வேணும்ல எந்த ராணாவும் போடலாமா எந்த ராணாவும் போடலாமா கூப்பிடலாம் தமிழனுக்கு தான் ஒரு அருமையான இலக்கணம் இருந்தது இது கல் தோண்டி மண் தோண்டா காலத்திலே இருந்தது பாழா போன தமிழனுக்கு கிடைத்த வாய்ப்பும் வசதியும் வேற எவனுக்கும் இல்லை ஆனா இன்னைக்கு குட்டிச்சோரா போனது அந்த எண்ணம் தான் போச்சு போயிட்டே இருக்கு மொழி வேணாம் இலக்கணம் வேணாம் இது வேணாம் வேணாம் ஏன் படிக்க முடியல அவனால ஆனா ஆறாத இன்பம் சின்னரானா இப்ப நீங்க எந்த இன்பமும் அது வந்து தெவிட்டாத இன்பமா இருக்காது ஐயா உனக்கு என்ன பிடிக்கும்னா எனக்கு வந்து ஜாங்கிரி தான் பிடிக்குங்கிறேன் சரி கொண்டா இந்த தீபாவளிக்கு உனக்கு ஜாங்கிரியை வச்சிருந்துச்சு நல்ல ஒரு தட்டில் ஒரு இரநூறு ஜாங்கிரி வச்சோம்னு சொன்னால் இவன் என்ன முதல்ல வைக்கும்போது எனக்கு பிடிச்சது செஞ்சுட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று திம்மா ரெண்டு திம்மா மூணு திம்மா நாலு திங்கும் போது உடல் அல்ல ஒமட்டும் அதையும் தின்னுடுவான் மத்தியானம் என்ன ஜாங்கிரியனர் வேணாப்பா இந்த பக்கமே திருப்பாரு ஏன் பின்ன நீ தான் சொன்னியாடான்னார் அதுக்கு என்ன தலையிலேயே கட்டிக்குவான் போடான்றான் எதுவுமே இப்படித்தான் எதுவும் பிடித்தான் எனக்கு ஜூஸ் பிடிக்கும் அவனுக்கு கொடுக்கல போடும் மாசர பொண்ணே வலம்புரி முத்தேங்கிறான் அவனையே எழுபத்தஞ்சு வயசுல ஆமா மாசர பொண்ணே வலம்புரி முத்து ஆமா அப்ப மற்ற எல்லா இன்பமும் ஒரு காலத்தில் தெவிட்டும் எங்கள் பெருமான் தருகிற இன்பம் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஒன்னு என்றும் அறவாமை வேண்டும் காரைக்காரமே அதனால இந்த இன்பத்துக்கு இணையான இன்பம் எப்பவுமே எது கிடையாது ஆனா இந்த இன்பம் எப்பவும் தேவிட்டாது இருப்பார் ஆராத இன்பம் அருளும் அருளுகின்றவன் ஏப்பா இப்படி அருளிக்கிட்டே இருந்தானா அங்க வத்தி போச்சுன்னு என்ன பண்ணாரு மலடா மலடா அந்த இன்பமே மலையா இருக்க அந்த மலை வத்தாதடா ஆராத இன்பம் அருளுமலை போற்றி இது வரையிலும் ரொம்ப அற்புதமாக இந்த நூலுக்கு வாழ்த்தும் வணக்கமும் சொன்னார் அந்த வாழ்த்தை பாருங்க மூணு வகையில சொன்னார் அஞ்சு காசுல கல்யாணம் அதுல ஒரு வான வேடிக்கை அப்படி பண்ணார் பதினாறு வரியில சொன்னார் அது என்ன முதல்ல என்ன சொன்னார் வாழ்க வாழ்க வாழ்க அப்புறம் வெல்க வெல்க வெல்க அப்புறம் போற்றி போற்றி போற்றி அடாரா அப்போ வாழ்த்துகின்ற வகை மூன்று எதை இவர் வணங்கினார் எதுக்கு எதற்கு வணக்கம் செலுத்தினார் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் பதினாறு வரியில அப்படி தெரியணும் எது எதை வாழ்த்தியிருக்க சார் பதினாறு வரியில வாழ்த்திருக்காரு சார் நீங்க பொக்குன்னு எப்படி வாழ்த்தினா கேட்கலாம்னாரு பதினாறும் இரண்டு வகையில் அமைகிறது இரண்டு வகையில் அமைகிறது இரண்டு வகையில் இருக்குல்ல ஆமாடா பாருங்க முதல்ல என்ன நமச்சிவாய வாழ்க பெருமானுடைய திருப்பெயரை வாழ்த்தினார் மற்றதெல்லாம் திருவடியை வணங்கியிருக்கார் எனவே நாமத்தையும் திருவடியும் வாழ்த்தியிருக்கிறார் இரண்டு வகையில் முடிந்தது மற்றதெல்லாம் இது பெருமானையும் நாமத்தை வணங்கு நமச்சிவாய வாழ்க அடுத்தது என்ன அந்த பெருமானை வணங்கியதுல எந்த உறுப்பு வணங்கிய வணங்கப்பட்டது எந்த உறுப்பு மீண்டும் போகணும் நாதன் தாழ்வாழ்க தாழ் திருவடி பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெல்க கடல்கள் கடல் ஈசன் அடி போற்றி அதுவும் மூன்று வகை அப்ப இறைவனுடைய திருவடியை தாழ் கடல் அடி என்று மூன்று வகையில் போற்றுகிறார் அப்ப தாள் என்றாலும் கடல் என்றாலும் அடி என்றாலும் பொருள் உண்டே அப்ப ஆண்டவனை நோக்கி வணங்கும் போது என்ன பண்ணும் அவன் திருவடியை நோக்கி வணங்கணும் திருவடிதான் நமக்கு திருவடியே தஞ்சம் உள்தெளிவோர்க்கு திருமூலர் திருமந்திரம் இப்பொழுது நேரலை திருக்குறளுக்கு அழைக்கிறோம் கடவுள் வாழ்த்து பத்து குரல் பத்து குரல் கற்றதனாலாய பயனங்கள் வாலறிவன் நற்றாள் நற்றாள் தாள் மரமிசை ஏகினான் மான் அடி தனக்கோமை இல்லாதான் தாள் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாள் அறவாடி அந்தனன் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாடி நீந்தலடிது என் குணத்தான் தாள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவன் அடி சேராதார் அவரா நாட்டியர் பாவிகளா அவரா நாட்டியர் முதல் அதிகாரத்திலேயே ஏழு குரல்ல திருவடியை பற்றி சொன்னார் யார் திருவள்ளுவர் அப்ப திருவடி இல்லாத எத்தனை குரல் மூணே மூணு அகரமருளத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு அப்புறம் இன்னும் ரெண்டு என்ன பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தியர் ஒழுக்க நீரில் நின்றார் நீடு வாழ்வார் இன்னொரு குரல் மூன்று தான் திருவடி சொல்லாது ஏழு குரல் திருவடி சொன்னது திருமுருக ஆட்டுப்படை பத்து பாட்டுல ஒண்ணு பத்து பாட்டுல ஒண்ணு திருமுருக ஆட்டுப்படை வருகிறான் எதிரில் இங்கப்பா வர்றே அப்படின்னு முருகப்பெருமானுடைய திருவடியை பார்க்கணும் அப்படியா அந்த திருவடியை நீயே நானா காண முடியாதுடா அப்படி சொல்லல முருகப்பெருமானுடைய திருவடியை நீ காணணும் ஆமா நிச்சயம் நிச்சயம் சத்தியமா சத்தியமா இன்னைக்கே பார்த்துடலாம்டா சேவடி படரும் செம்மல் உள்ள முடு நலம்புரி கொள்கை புலம்புரிந்துரையும் செலவு நீ நயந்தனையாயின் முருகப்பெருமானுடைய திருவடியை மட்டும் காணணுங்கிற அந்த எண்ணம் உறுதிப்பாடா வந்துட்டீங்கன்னா இன்னே பெருதி இன்னைக்கே பெற்றலாம் பெருமான் திருவடியினர் பத்து பாட்டுல சங்க இலக்கியத்தில் அது தமிழன் வந்து அருமையா கடவுள் பட்டோடு வாழ்ந்தவன் நாங்க படிச்சிருக்கிற இலக்கியத்தோட வேற ஒரு வரைக்கும் படிக்க முடியாது ஏன்னா இதான் இருக்குது எட்டு தொகை பத்து பாட்டு தொல்லாப்பியம் திருக்குறள் இதெல்லாம் தான் தங்க இலக்கியம்னு பேரு அப்புறம் நம்ம இதெல்லாம் சிந்தாமணி பெருங்கதை சிலப்பதிகாரம் இதெல்லாம் தான் காப்பியம்னு பேரு அப்புறம் நம்முடைய திருமுறை திவ்ய பிரபந்தங்கள் அப்புறம் பெரிய பிராணம் அப்புறம் சைவ தாந்த நூல்கள் அப்புறம் தாய்மானார் பட்டினத்தார் நம்முடைய அருணகிரிநாதர் அப்புறம் பாரதியார் பாரதிதாசன் வந்துட்டீங்க இவ்வளவுதான்டா அவங்க எல்ல இந்த எல்லையில வாங்குறேன் பார்ப்போம் எங்களுக்கு தெரியாது அவங்க எல்ல அதனால <clears throat> எனவே அப்போ பதினாறு அடிகளில் கடவுள் வாழ்த்து கூறிய நம்முடைய மணிவாசக பெருந்தகை இரண்டுக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஒன்று அவருடைய திருப்பெயர் திருநாமத்துக்கு நமச்சிவாய வாழ்கே இன்னொன்று அவனுடைய திருவடிக்கு திருவடிக்கு அப்போ திருநாமத்திற்கும் திருவடிக்குமாக வணங்கி வாழ்த்திருக்கிறார் சரி திருவடியை எந்தெந்த சொல்லால் எடுத்து வணங்கி இருக்கிறார் தாழ் கடல் அடி என்று பதினாறு வரி இனி இந்த சிந்தனையோடு சொன்னா சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவன் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் ஐயா இது மாதிரிலாம் பொருள் உணர்ந்து எங்க போனா அவர் நேரா சிவபுரத்துக்கு போயிடுவா இருப்பார் ஏ சார் சிவபுரத்துல போய் சிவபெருமான இடத்துல இருக்க இந்த ஆன்மாவோட இடத்துல இருக்குமானார் இத அந்த விசிஷ்டாத்வைதம் அப்புறம் துவைதம்னு பாருங்க துவைதம் துவைதம்ங்கிறது நீங்க ஸ்ரீவைகுண்டத்துல போனா கூட திருமால் பிராட்டி அங்க தனியா இருப்பாங்களாம் இந்த ஆன்மா ஸ்ரீவைகுண்டத்துல இருக்குமே தவிர இது தனியா தான் இருக்குமா இது துவைதம் நாம அப்படி இல்லை கைலாயத்துக்கு போவோம் சிவபெருமான் போவோம் அவன் திருவடியிலேயே இருப்போம் அதான் அத்வைதம் அத்வைதம் அதனால செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் எங்க இருப்பாரு சிவனடி கீழ் உள்ளார் பெருமான் திருவடி கீழே இருப்பார் ஏசாமி இப்படி ஒரு போய் செஞ்சதுனால அங்க இருக்க ஏதாவது அருவறுப்பானார் பல்லோரும் ஏத்த பணிந்து அங்க இருக்கவங்கலாம் இந்த ஆன்மா திருவண்ணாமலை ஆன்மாப்பா நேத்தான் வந்தது சிவபுரத்துக்கு அருமையா திருமலையினுடைய சொல்லிய பாட்டின் பொருள் வந்தது இசையோடு படிச்சது அப்படின்னார் அப்படியா திருவண்ணாமலையா ஆன்மாவா வருக வருக வணக்கம் என்று பல்லோரும் பணிவாரலாம் நம்ம என்றெல்லாம் முடிக்க போறார் பின்னால தொண்ணூத்தஞ்சாவது வரியில அப்போ முதல் செய்தி கடவுள் இது இறை வணக்கமும் வாழ்த்தும் முதல் செய்தி சரிங்களா இனி இரண்டாம் செய்தி